குழைத்த பத்து குழைத்த பத்து அப்படின்னு என்ன குழைத்தது அப்படின்னு கேட்டா இங்க இந்த உயிருங்கிறது பாருங்க இதையே அப்படியே குழைச்சு நிவேதனம் பண்றாராம் இது எடுத்துக்கன்னு தந்தது உன் தன்னை கொண்டது எந்தெண்ணெய் அது அதான் அந்த கொண்டது எந்தெண்ணைங்கிறார் பாருங்க அது மாதிரி இந்த உயிரையே அப்படியே குழைத்து அதான் ஆத்ம நிவேதனம் எல்லாம் உரை எழுதுறாரு பாருங்க இந்த ஆத்மாவையே நிவேதனமாக வைக்கிறாராம் என்று இது குழைத்த பத்து பாடல் பூரா எல்லாம் அந்த அந்த அமைவு சொல்ல வரும் அல்லவா குடைத்தால் தொடங்கும் போதே வர்றது அதனால பா அந்த அந்த செய்யுள்ள இருக்கிற முதற் சொல்லே தலைப்பா வந்திருக்குது குடைத்தால் பண்டை கொடுவினி நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் என்னது கொடுவினையன் தானே ஆமா கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாயனை ஆழ்வாய் உடைத்தால் பண்டை கொடுவினி நோய் காவாய் உடையாய் உடையாய் பெருமானி என்னுடைய வினைகளை எல்லாம் நீ குழைச்சு அப்படியே நீக்கி விடணும் நீக்கி விடணும் இப்போ கூட இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டு பல்லு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வெத்தலை ரெண்டு பாக்கு அதை போட்டு சுண்ணாம்பு வச்செல்லாம் தடுவாங்க தடவி இப்படி இப்படி ரெண்டு தடவை போட்டுவாங்க உள்ளே போட்டுவாங்க அடிக்க வச்சுவாங்க ஏன் இங்கே ஒன்றுமே இல்லை எல்லாம் சகாரா பாலைவனம் அதனால் இப்போ இந்த பல்லு கட்டுறதெல்லாம் இப்போ தானே கட்டுறோம் மேலும் பல்லு கட்டினா கூட நீங்கள் அந்த அளவுக்கு வெத்தலை எல்லாம் மென்னீங்கன்னா இது தூக்கியும் மேலும் கீழும் தூக்கும் இந்த பல்லை அந்த இயற்கையாக இருக்கிற பல்லுன்னா எதையும் தாங்கும் இதயம் இல்லவா செய்யும் நீங்க அந்த இவ்வளவு அது என்ன என்னது என்ன பாக்குன்னு சொல்லுவாங்க நிவத்தியம் பண்ற அது கொட்டை கொட்டை பாக்கைய கூட பல்லு நல்லா இருந்ததுன்னா அடி போட அடி அடி தள்ளி இங்க வச்சு தள்ளி ஒரு எழுப்பு இங்க ஒரு தள்ளி எழுத்தாம தீர்ந்து போடும் இல்ல பல்லு இல்லாத ஆள் என்ன பண்ண முடியும் அதனால அப்படி இப்படி பாவம் ரெண்டு மணி தெளிச்சு உள்ள போடும் பாவம் எனவே குழைத்தால் பாருங்க அப்போ எதை குறைத்தால் பண்டை கொடுவினை நோய் குழைத்தாயில் அப்படி குழைத்து தான் என்னை ஆட்கொள்ளணும் காவாய் உடையாய் கொடு காவாய் என்னை என்னுடைய வினையெல்லாம் அப்படி குழைத்து நீ என்னை காக்கக்கூடாதாப்பா உடையாய் இன்னைக்கு நீ உன்னைத்தானே நான் இப்ப தலைவனாக கொண்டிருக்கிறேன் என்னை நீ அடிமையாக கொண்டிருக்கல்லவா அதனால உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் பாருங்க நான் உள்ளத்துல ரொம்ப வினையுடையவனா இருந்து நான் உன்னை போட்டுனா அதுக்கு பயன் உண்டோ கிடையாது அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க உன்னை போட்டுனா கூட இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருந்ததுன்னா பகவான் ஏத்துக்க மாட்டான் இங்க இருக்கிற மாதிரியே இங்கேயும் வெளியில வரணும் உள்ளத்துல டன் டன்னா ஆயிரம் சூது ஆயிரம் வச்சுக்கிட்டு அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே அண்ணாமலையார்னாரு அதெல்லாம் எந்த மலையாரும் வரமாட்டார் அவ்வளவு வந்து அவருக்கு ஒன்றும் புரியாது வரும் இங்க சரியா இருந்த அண்ணாமலையார் அழைச்சாதான் சரியா வரும் இங்க டன் டன்னா வேற இதெல்லாம் வந்துருந்தாங்க சொன்னோம்னா அவர் காதல போவாது போவாது அதனாலதான் நம்முடைய முன்னையே சொல்லிருக்கனே நம்முடைய சமய நூல்கள் நான் ஆண்டவனை அடையணும்னா தண்டவாளம் எப்படி தண்டவாளம் ரெண்டு இருக்கு ரெண்டுலதான் தான் ட்ரெயின் போகணும் ஒரு தண்டவாளம் நீதி நெறியோடு நடக்கணும் இன்னொரு தண்டவாளம் இறைவனை இடைவிடாது பிரார்த்தனை பண்ணணும் இந்த ரெண்டு தண்டவாளத்துல தான் இந்த ஆன்மாங்கிறது ஓடணும் இதுல ஆண்டவனை அண்ணாமலையாரே அண்ணாமலையாரேன்னு சொல்லிவிட்டு இங்க டன் டன்னா அதுல குணக்கேடு இருந்ததுன்னா ரயில் கவுந்து போடும் ஓடாது நின்று போடும் அல்லது நான் எல்லாத்துலயும் நன்மை சார் நேர்மையா அப்படி ஆகும் இப்படி ஆகும் ஒரு பைசா ஒருத்தர்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்ல நேர்மையா இருந்தேன் ஆனா கடவுள் இல்லை அப்படின்னா அந்த இப்படி கௌரவம் செய்யணும் அதனால நீதிநெறி ஒரு பக்கமும் இறை வழிபாடு ஒரு பக்கமும் இரண்டும் இருந்தால் தான் இந்த உயிருங்கிற ரயில் ஓடி பெருமானை அடை இல்லைன்னா அடைய ஆகவே பாருங்க பண்டை கொடுவினை நோய்வாய் காவாய் உடையாய் கோணி அந்த எழுத்து கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் என்னுடைய வினை நீங்காமல் நான் உன்னை எவ்வளவுதான் உன்னை நினைத்தாலும் உடைத்தாலும் எப்படிப்பா முடியும் அது கரையேற முடியாது உமையாள் கனவா அம்மையப்பராக இருக்கிற பெருமானி என்னை ஆழ்வாய் என்னை எப்படியாவது ஆண்டு கொண்டு எனக்கு அந்த அரியரோடு கூட்டுப்பா பிழைத்தால் பொறுக்க வேண்டா சரிப்பா அந்த அடிவர்கள் எல்லாம் ஒரு தவறு செய்யாம இருந்தாங்க ஆட்கொண்டேன் நீ பிழை செஞ்ச ஏதோ தவறு செஞ்சுட்டாலும் இனிமே செய்யாதவாறு என்னை பணிச்சு அதை மன்னிக்கணும்பா மன்னிக்கணும் இந்த கொடிவினையை எனக்கு மன்னிக்க கூடாதா அப்படி மன்னித்தரக்கூடாதா என்கிறேன் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர்சடையாய் பாருங்க அதுக்கு ஒரு அருமையான மேற்கோள் சொன்னார் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோன்னு சொல்லிட்டு பிறை சேர்சடையாயின்னு சொன்னார் அது என்ன பிறை சந்திரன் சந்திரன் எங்க இருந்தது வானத்தில் இருந்தது சரிங்களா அது மாமாமரவங்கள் தகராறு வந்து நீ பிறையானது குறைகன்னு சொல்லிவிட்டான் சொன்ன உடனே இந்த பிறையானது செய்த நேர்மையும் வழிபாடும் இருந்ததுனால என்ன பண்ணிட்டாரு பெருமானத்தை வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டாரு சரிங்களா இல்லைன்னா அவங்க மாமா மருமகங்களுக்கு நடக்கிற தகராறு இவர் போய் இல்லாம தக்கனுக்கும் இருக்குல்ல தகராறு அதனால எல்லாம் மாமா அமைச்சது ஏன் சந்திரன் இருபத்தி இருபத்தேழு பொண்ணையும் ஒரே ஆளு கொடுத்தான் இல்லமா ஏன் ஆமா நீங்க ஒவ்வொரு பொண்ணும் ஒண்ணு கொடுத்தோம்னா ஒவ்வொன்றையும் நீங்க ஆடி கழிச்சு ஐப்பசி கழிச்சு புறவை எடுத்து நீங்கன்னா என்ன ஆவீங்க போண்டி ஆயிடுவீங்க இல்லவா ஒரே மாப்பிள்ளை விட்டோம்னா அப்ப இருபத்தேழு பொண்ணையும் புடவை இருபத்தேழு பொண்ணுக்கானாலும் மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு இதுதானே பேசினேன் சார் வம்புல வம்புலாம் போடும் ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு மோதிரம் போட்டால் நம்ம பொண்ணு போட்டிருக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் அல்லது ரெண்டு மோதிரம் போட்டு அவ்வளோதானே இல்லைன்னா இருபத்தேழு மாப்பிள்ளைக்கு முள்ள முத என்ன முத முத தீபாவளிக்கு மாமனார் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்பானு இப்போதான் கேட்குறது அப்போல்லாம் கேட்கறது இல்லை ஏன்னா அப்போ எல்லாம் மீசையோடு இருந்தவன்னு பேர் இங்கே இருக்காது ஆனால் இங்கே இருக்கும் இந்த மாமா செஞ்சுதான் வாங்கணுமா சட் அதுதான் ஆண்மையின் பேரு ஆமா எப்ப எவன் தருவானோ இவன் தருவானோ அப்ப என்ன படிச்சோம் என்ன என்ன படிச்சது ஆமா அருள் ஆமா அம்மானியும் அடியானே அடியேன் அல்லல் எல்லாம் முன்னகல ஆண்டா என்றிருந்தேன் பெருமானி நீ திருப்பெருந்துறையில ஆட்கொண்ட உடனே என்ன நினைச்சேன் சரி இன்றோடு நம்முடைய துன்பம் எல்லாம் நீங்கியது பிறவியும் நீங்கியது பெருமானை அடைந்து விடலாம் என்று நான் நினைச்சேன் ஆனால் என்னாச்சு கொடியேரடையால் கூறா உமையுமையோடு கூடியிருக்கின்ற பெருமானி என் கோவி என்னுடைய தலைவனாயிருக்கிறவனே நீ என்ன செய்த ஆ வா என்றருளி செடி சேர் உடலை சிதையாதே சிதையாதது எத்துக்குங்கள் சிவலோகா என்னை நீ ஆட்கொண்ட திருப்பரந்துறையில அன்னைக்கே இந்த உடலை போக்கியிருக்கலாமே இந்த வெறும் ஆன்மா மட்டும் இருந்தா உன்னுடைய நேரா கைலாயத்துக்கு வந்திருக்கும்ல இந்த உடம்பு எதுக்கு எனக்கு ஆட்கொண்ட என்னுடைய உயிரை ஆட்கொண்டு நீ இந்த உடம்பையும் வச்சுட்டு போயிட்ட இந்த உடம்புனாலதானே எனக்கு தப்பு திருவள்ளுவர் மற்றும் தொடர்பாடு இவன்கள் பிறப்பருக்கலுற்றார்க்கு உடம்பு மிகை நல்ல சாமியாரா இருக்கவங்களுக்கு எந்த பற்றிருக்க கூடாதுனாரு எதுலையுமே பற்று கூடாதுனாரு இது பொண்ணுல இருக்கக்கூடாது பொருள் இருக்கக்கூடாது மற்றதில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் திருவள்ளுவர் இந்த உடம்பே அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும் இதுக்கு மேல ஒண்ணு சொல்லுங்களேன் பாப்போம் பாழாப்பன திருவள்ளுவன் மாதிரி ஒரு ஆள் சொல்றதுக்கு நாதி இல்லையா அவருக்கு மேல ஒண்ணு சொல்ல முடியாது துறவிக்கு என்னப்பா வேணாம் வேணாம்னா வந்து வீடு வேணாம் பாச வேணாம் பொண்டாட்டி வேணாம் பொருள் வேணாம் கடியாரம் வேணான்னு சொல்லிட்டு போறதை விட சிவ சிவ பிறப்பருக்களுற்ற அடியவருக்கு எது அதிகப்படினார் இந்த உடம்பே அதிகப்படின்னா அப்படின்ட்டு இந்த உடம்பே அதிகப்படி இல்லை அப்படின்னா நீ எதை எதை நீங்க விடணும் திருவள்ளுவர் போல் அப்படி சொன்ன ஒரு ஒரு வேலும் இல்லை மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை மூணு விடணும்னாங்க மற்றவங்கலாம் நீங்க அது மண்ணு கூட வேற பெண்ணு வேற பொண்ணு வேற இந்த உடம்பு உயிரும் ரெண்டும் ஒண்ணும் இந்த உயிரோடு இருக்கிற அந்த உடம்பே தேவையில்லைன்னா அவர் மன்னாச இதை பத்தி பேச்சே பேச வேண்டியது பேசவே வேண்டியது மற்றவர்களுக்கும் திருவள்ளுவர் வேற்று சிவா எனவே அடியேன் அல்லல் எல்லாம் முன்னகல ஆண்டா என்றிருந்தேன் அந்த ஆட்கொண்ட போது என்னை ஆட்கொண்டு அப்படி எல்லா துன்பமும் நீங்கும் நினைச்சேன் ஆனால் கொடியேரடையால் கூறாயங்கோவே ஆ வா என்பருளி நீ அங்க வான்னு அழைத்த ஆனா என்ன செய்யல இந்த செடி சேர் உடலை சிதையாதது எத்துக்கு செடின்னா குற்றம்னு அர்த்தம் செடிங்கிற சொல்லுக்கு குற்றம் இது நம்முடைய இது புள்ளிருக்கு வேலூர் தேவாரம் தெரியுமா புள்ளிருக்கு வேலூர் தேவாரம் செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மரும் செடியாய உடல் தீர்ப்பான் செடின்னா குற்றமுடைய உடல் அர்த்தம் எனவே அப்படிப்பட்ட இந்த செடியாய உடலை நீ செடி சேர் உடலை சிதையாதது எத்துக்கு இந்த உடம்பை ஏன் வச்சு கொடுத்த எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணி கொள்ளாது தாள் ஒன்றும் போதுமீ அருமை அருமை இப்படி யாருமே சொல்லல யாருமே சொல்லல என்ன நீ ஏ மணிவாசகா நீ வா கைலாயத்துக்கு என்று எனக்கு வான்னு கூட சொல்லவில்லை அப்படி அப்படி கூட சொல்ல வேணாம் ஏ எங்க மணிவாசன் இந்தாரு ஒரு பலார்னு ஒண்ணு கொடு அது போதுமே எனக்கு ஒரு தாள் ஒன்றும் போதுமே உன் கையினால ஒரு அறையோ அல்லது வேற எதுன்னு ஒரு தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்ல அது நீ கொடுக்குற தண்டனை இல்லை பரவாயில்ல எனக்கு நீ அருள் செய்யணும் கூட இல்லை ஏன்னா ஒரு ஒருக்கணும்னா என்னன்னு எனக்கு தண்டனை கொடுக்கணும் என்ன பண்ணும் எனக்கு முன்ன வந்து தோன்றணும் தோன்றும் போது என்ன பண்ணு அந்த காலத்துல தண்டனை கொடுக்குறதுன்னா கத்திக்கப்படலாம் கிடையாது கை தான் இருக்கும் ரெண்டு எழுப்பாங்க உன் திருக்கரம் பட்டுடவே ஒரு திருக்கரும்பட்டு அந்த உடம்பு அப்புறம் இருக்காம கான்மா கரையேறிடுமே அதனால என்ன நீ வேற ஒண்ணு அருள் செய்ய வேணாம் தண்டனை கொடுத்தா கூட போதும் இப்படி வேற யாரும் கேட்டதா பரவாயில்லை குடிச்சு வச்சுங்க யாராவது தார் மற்றவங்க இங்கேயாவது இருந்ததுன்னா சேர்த்துக்குவோம் இல்லைன்னு சிவா திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம்